فَأَتِمُّوا إِلَيْهِمْ عَهْدَهُمْ إِلَى مُدَّتِهِمْ إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُتَّقِينَ மேலும் மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் சார்பில் எல்லா மக்களுக்கும் விடுக்கப்படும் பொது அறிவிப்பு என்னவெனில் இறைவனுக்கு இணை வைப்பவர்களை விட்டு அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் சின்னமாக விலகிவிட்டார்கள் ஆகவே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடி மீளுவீர்களாயின் அது உங்களுக்கு நன்மை பயக்கும் நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹுவை நீங்கள் தோல்வியுறை செய்ய முடியாது என்பதை நன்கறிந்து கொள்ளுங்கள் மேலும் நபியே கடுமையான வேதனை உண்டெனும் நற்செய்தியை இறைமறுப்பாளர்களுக்கு அறிவிப்பீராக ஆனால் இணை வைப்பாளர்களில் எவர்களுடன் உங்களுக்கு உடன்படிக்கை ஏற்பட்டு பின்னர் அவர்கள் தமது வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் உங்களிடம் எந்த குறைபாடும் செய்யாமலும் உங்களுக்கு எதிராக எவருக்கும் உதவாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு அத்தகையவர்களின் உடன்படிக்கையை உரிய தவணை வரை நிறைவாக்குங்கள் ஏனெனில் சின்னமாக அல்லாஹ் இரையச்சமுடையோரையே நேசிக்கின்றான் فَإِذَا سَلَخَ الْأَشْهُرُ الْحُرُمُ فَاقْتُلُوا الْمُشْرِكِينَ حَيْثُ وَجَدتُّمُوهُمْ وَخُذُوهُمْ وَاحْصُرُوهُمْ وَاقْعُدُوا لَهُمْ كُلَّ مَرْصَدٍ فَإِن تَابُوا وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ فَخَلُّوا سَبِيلَهُمْ إِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ وَإِنْ أَحَدٌ مِّنَ الْمُشْرِكِينَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكَ فَأَجِرْهُ حَتَّى يَسْمَعَ كَلَامَ اللَّهِ ثُمَّ أَبْلِغْهُ مَأْمَنَهُ ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَّا يَعْلَمُونَ எனவே சங்கைக்குரிய மாதங்கள் கழிந்துவிட்டால் இறைவனுக்கு இணை வைப்போரை நீங்கள் எங்கு கண்டாலும் கொன்றுவிடுங்கள் மேலும் அவர்களை சிறைபிடியுங்கள் அவர்களை முற்றுகையிடுங்கள் மேலும் எல்லா இடங்களிலிருந்தும் அவர்களை கண்காணியுங்கள் பிறகு அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுத்தால் அவர்களை விட்டுவிடுங்கள் சின்னமாக அல்லாஹ் அதிகம் மன்னிப்பவனாகவும் பெரிதும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான் இணை வைப்பாளர்களில் எவரேனும் அடைக்கலம் கோரி உம்மிடம் அல்லாஹுவின் வேதத்தை செவியுறுவதற்காக வந்தால் அப்பொழுது அல்லாஹுவின் வேதத்தை அவர் செவியுறும் வரையில் அவருக்கு அடைக்கலம் அளிப்பீராக பிறகு அவரை அவருடைய பாதுகாப்பிடத்தில் சேர்த்து விடுவீராக இவ்வாறு ஏன் செய்ய வேண்டுமெனில் சின்னமாக அவர்கள் அறியாத சமூகத்தினராய் இருக்கின்றனர் كَيْفَ يَكُونُ لِلْمُشْرِكِينَ عَهْدٌ عِندَ اللَّهِ وَعِندَ رَسُولِهِ إِلَّا الَّذِينَ عَاهَدتُّمْ عِندَ الْمَسْجِدِ الْحَرَامِ فَمَا اسْتَقَامُوا لَكُمْ ۖ فَمَا اسْتَقَامُوا لَكُمْ فَاسْتَقِيمُوا لَهُمْ إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُتَّقِينَ كيف وإن يظهروا عليكم لا يرقبوا فيكم إلا ولا ذمة يرضونكم بأفواههم وتأبى قلوبهم وأكبر அக்தருஹும் அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் இந்த இணை வைப்பாளர்களின் உடன்படிக்கைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்க முடியும் ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில் யாருடன் நீங்கள் உடன்படிக்கை செய்திருந்தீர்களோ அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு அவர்கள் உங்களோடு நேர்மையுடன் நடந்து கொள்ளும் வரை நீங்களும் அவர்களுடன் நேர்மையாய் நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லாஹு இரையச்சம் உள்ளவர்களை விரும்புகின்றான் அவர்களை தவிர மற்ற இணை வைப்பாளர்களிடம் எவ்வாறு உடன்படிக்கை வைத்துக் கொள்ள முடியும் அவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கின்றனர் உங்களை வெற்றி கொண்டு விட்டால் உங்கள் விஷயத்தில் எந்த உறவு முறையையும் பார்ப்பதில்லை மேலும் ஒப்பந்தத்தின் எந்த பொறுப்பையும் மதிப்பதில்லை தங்களுடைய வாய் பேச்சுக்களால் உங்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்களின் உள்ளங்கள் அவற்றை மறுக்கின்றன மேலும் அவர்களில் பெரும்பாலோர் தீயவர்களாவர் اشتروا بآيات الله ثمنا قليلا فصدوا عن سبيله إِنَّهُمْ سَاءَ مَا كَانُوا يَعْمَلُونَ لَا يَرْقُبُونَ فِي مُؤْمِنٍ إِلَّا وَلَا ذِمَّةٍ وَأُولَئِكَ هُمُ الْمُعْتَدُونَ فَإِن تَابُوا وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ وَنُفَصِّلُ الْآيَاتِ لِقَوْمٍ يَعْلَمُونَ وَإِن نَكَثُوا أَيْمَانَهُمْ مِنْ بَعْدِ عَهْدِهِمْ وَطَعَنُوا فِي دِينِكُمْ فَقَاتِلُوا أَئِمَّةَ الْكُفْرِ إِنَّهُمْ لَا أَيْمَانَ لَهُمْ فَقَاتِلُوا أَئِمَّةَ الْكُفْرِ إِنَّهُمْ لَا أَيْمَانَ لَهُمْ لَعَلَّهُمْ يَنْتَهُونَ அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்றார்கள் பின்னர் அல்லாஹ்வின் பாதையில் செல்லவிடாமல் மக்களை தடுத்தார்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்கள் எத்துணை கெட்டவை இறை நம்பிக்கையாளனின் விஷயத்தில் எந்த உறவு முறையையும் பார்ப்பதில்லை ஒப்பந்தத்தின் எந்த பொறுப்பையும் அவர்கள் மதிப்பதில்லை மேலும் இத்தகையவர்கள் எப்போதும் வரம்பு மீறுபவர்களாயிருக்கின்றனர் ஆயினும் இவர்கள் பாவமீட்சி பெற்று தொழுகையை நிலைநாட்டி ஜக்காசையும் கொடுத்தால் தீனில் மார்க்கத்தில் இவர்கள் உங்கள் சகோதரர்களாவர் மேலும் அறியக்கூடிய சமூகத்தாருக்கு நம்முடைய கட்டளைகளை நாம் நன்கு விளக்கி கூறுகின்றோம் உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு இவர்கள் தங்களுடைய சத்தியங்களை முடித்துவிட்டு உங்களுடைய மார்க்கத்தை தாக்க முற்பட்டால் இறை நிராகரிப்பின் தலைவர்களோடு போர் புரியுங்கள் ஏனென்றால் அவர்களுடைய சத்தியங்களுக்கு எவ்வித மதிப்பும் இல்லை அவர்கள் பின்னர் வாளுக்கு அஞ்சியேனும் இத்தகைய விஷமத்தனங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடும் أَلَا تُقَاتِلُونَ قَوْمًا نَكَثُوا أَيْمَانَهُمْ وَهَمُّوا بِإِخْرَاجِ الرَّسُولِ وَهُمْ بَدَؤُوكُمْ أَوَّلَ مَرَّةٍ أَتَخْشَوْنَهُمْ فالله أحق أن تخشوه إن كنتم مؤمنين قاتلوهم يعذبهم الله بأيديكم ويخفرون بِأَخْذِهِمْ وَيَنصُرْكُمْ عَلَيْهِمْ وَيَشْفِ صُدُورَ قَوْمٍ مُؤْمِنِينَ وَيُذْهِبْ غَيْظَ قُلُوبِهِمْ وَيَتُوبُ اللَّهُ عَلَى مَن يَشَاءُ وَاللَّهُ عَلِيمٌ حَكِيمٌ எவர்கள் தங்கள் உடன்படிக்கைகளை முறித்துக் கொண்டே இருக்கின்றார்களோ மேலும் எவர்கள் இறை தூதரை நாட்டை விட்டு வெளியேற்ற முடிவு செய்திருந்தார்களோ அக்கிரமம் செய்ய தொடங்கியது முதலில் அவர்களாகவே இருந்தும் அத்தகைய மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா அவர்களுக்கா நீங்கள் அஞ்சுகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாயின் நீங்கள் அஞ்சுவதற்கு மிகவும் தகுதியுள்ளவன் அல்லாஹுவே ஆவான் நீங்கள் அவர்களோடு போர் புரியுங்கள் அல்லாஹ் உங்களுடைய கரங்களால் அவர்களுக்கு தண்டனை அளிக்க செய்வான் மேலும் அவர்களை இழிவுபடுத்துவான் இன்னும் நீங்கள் அவர்களை வென்றிட உங்களுக்கு உதவி புரிவான் மேலும் நம்பிக்கை கொண்ட மக்களின் இதயங்களை குளிரச் செய்வான் மேலும் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து கடும் தினத்தையும் அகற்றி விடுவான் மேலும் தான் நாடுகின்றவர்களுக்கு பாவமீற்றி பெறுவதற்கான பேற்றை அருள்வான் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனும் நுண்ணறிவாளனுமாயிருக்கின்றான் أَمْ حَسِبْتُمْ أَن تُتْرَكُوا وَلَمَّا يَعْلَمِ اللَّهُ الَّذِينَ جَاهَدُوا مِنكُمْ وَلَمْ يَتَّخِذُوا وَلَمْ يَتَّخِذُوا مِن دُونِ اللَّهِ وَلَا رَسُولِهِ وَلَا الْمُؤْمِنِينَ وَلِيجَةً وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ உங்களில் இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவர்கள் யார் இன்னும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் விடுத்து வேறெவரையும் அந்தரங்க நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதவர்கள் யார் என அல்லாஹ் இன்னும் வேறுபடுத்தி அறிந்திடாத நிலையில் நீங்கள் வெறுமனே விடப்பட்டு விடுவீர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா நீங்கள் செய்வதனைத்தையும் அல்லாஹு நன்கு தெரிந்தே இருக்கின்றான் مَا كَانَ لِلْمُشْرِكِينَ أَن يَعْمُرُوا مَسَاجِدَ اللَّهِ شَاهِدِينَ عَلَى أَنفُسِهِم بِالْكُفْرِ أُولَئِكَ حَبِطَتْ أعمالهم وفي النار هم خالدون إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة الصَّلَاةَ وَآتَى الزَّكَاةَ وَلَمْ يَخْشَ إِلَّا اللَّهَ مَنْ آمَنَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَأَقَامَ الصَّلَاةَ وَآتَى الزَّكَاةَ وَلَمْ يَخْشَ إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين தாங்கள் நிராகரிப்பாளர்கள் என்பதற்கு தாங்களே சான்று வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த இணை வைப்பாளர்களுக்கு இறையில்லங்களை பராமரிக்கும் உரிமை இல்லை அத்தகையவர்களின் எல்லா செயல்களும் பாழாகிவிட்டன மேலும் அவர்கள் நரகத்திலேயே என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்றார்களோ மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் கொடுக்கின்றார்களோ மேலும் அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தாம் இறையில்லங்களை பராமரிப்பவர்களாய் அவற்றின் ஊழியர்களாய் ஆக முடியும் அத்தகையவர்களே நேர்வழியில் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் أَجَعَلْتُمْ سِقَايَةَ الْحَاجِّ وَعِمَارَةَ الْمَسْجِدِ الْحَرَامِ كَمَنْ آمَنَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَجَاهَدَ فِي سَبِيلِ اللَّهِ لا يستوون عند الله والله لا يهدي القوم الظالمين ஹஜ் செய்பவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதும் சங்கை மிகு காபா பள்ளிவாசலுக்கு ஊழியம் புரிவதும் அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவின் பாதையில் கடுமையாக உழைப்பவனின் பணிக்கு சமம் ஆகுமா அல்லாஹுவிடத்தில் இவை இரண்டும் சமம் ஆக மாட்டா மேலும் அக்கிரமம் புரியும் சமூகத்தாருக்கு அல்லாஹு நேர்வழி காட்டுவதில்லை الَّذِينَ آمَنُوا وَهَاجَرُوا وَجَاهَدُوا فِي سَبِيلِ اللَّهِ بِأَمْوَالِهِمْ وَأَنفُسِهِمْ أَعْظَمُ دَرَجَةً عِندَ اللَّهِ وَأُولَئِكَ هُمُ الْفَائِزُونَ يُبَشِّرُهُمْ رَبُّهُم بِرَحْمَةٍ مِّنْهُ وَرِضْوَانٍ وَجَنَّاتٍ لَّهُمْ فِيهَا نَعِيمٌ مُقِيمٌ خالدين فيها أبدا إن الله عنده أجر عظيم எவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவழியில் யாவற்றையும் துறந்து தம் உயிர்களாலும் பொருள்களாலும் அல்லாஹுவின் பாதையில் போராடினார்களோ அவர்கள் அல்லாஹுவிடம் உயர்ந்த படித்தரம் பெற்றவர்களாவர் மேலும் அத்தகையவர்கள் வெற்றியாளர்கள் தன்னுடைய அருளும் உவப்பும் சுவனங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன என்று அவர்களின் இறைவன் நற்செய்தி அறிவிக்கின்றான் அங்கே அவர்களுக்கு நிலையான அருட்பெயர்கள் இருக்கின்றன அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் சின்னமாக சேவைகளுக்கான மாபெரும் கூலி அல்லாஹுவிடம் இருக்கிறது يا أيها الذين آمنوا لا تتخذوا آباءكم وإخوانكم أولياء إن استحبوا أَحَبُّ الْكُفْرِ عَلَى الْإِيمَانِ وَمَن يَتَوَلَّهُم مِّنكُمْ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ وَأَمْوَالٌ اقْتَرَفْتُمُوهَا وَتِجَارَةٌ تَخْشَوْنَ كَسَادَهَا وَمَسَاكِنُ تَرْضَوْنَهَا أَحَبَّ إِلَيْكُمْ ۚ وَمَسَاكِنُ تَرْضَوْنَهَا أَحَبَّ إِلَيْكُم مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ وَجِهَادٍ فِي سَبِيلِهِ فَتَرَبَّصُوا حَتَّى يَأْتِيَ اللَّهُ بِأَمْرِهِ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الْفَاسِقِينَ இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களின் தந்தையரும் உங்களின் சகோதரர்களும் இறை நம்பிக்கையை கைவிட்டு நிராகரிப்புக்கு முன்னுரிமை தந்தால் நீங்கள் அவர்களை உங்களுடைய ஆதரவாளர்களாக்கிக் கொள்ள வேண்டாம் உங்களில் யார் அவர்களை ஆதரவாளர்களாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள்தாம் அக்கிரமக்காரர்கள் நபியே நீர் கூறிவிடுவீராக உங்கள் தந்தையர் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சகோதரர்கள் உங்கள் மனைவியர் உங்களுடைய உறவினர்கள் நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் மற்றும் தேக்க நிலை ஏற்பட்டு விடுமோ என நீங்கள் அஞ்சுகின்ற உங்களுடைய வாணிபம் மற்றும் உங்களுக்கு விருப்பமான இல்லங்கள் ஆகியவை அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் விட அவன் வழியில் போராடுவதை விட உங்களுக்கு நேசமானவையாயிருந்தால் அல்லாஹு தன்னுடைய தீர்ப்பினை உங்களிடம் செயல்படுத்தும் வரை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் அல்லாஹ் தீய சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை لقد نصركم الله في مواطن كثيرة ويوم حنين إذ أعجبت غَرَّتْكُمْ كَثْرَتُكُمْ فَلَمْ تُغْنِ عَنكُمْ شَيْئًا فَلَمْ تُغْنِ عَنكُمْ شَيْئًا وَضَاقَتْ عَلَيْكُمُ الْأَرْضُ بِمَا رَحُبَتْ ثُمَّ وَلَّيْتُم مُدْبِرِينَ ثُمَّ أَنزَلَ اللَّهُ سَكِينَتَهُ عَلَى رَسُولِهِ وَعَلَى الْمُؤْمِنِينَ الْمُؤْمِنِينَ وَأَنزَلَ جُنُودًا لَّمْ تَرَوْهَا وَعَذَّبَ الَّذِينَ كَفَرُوا وَذَلِكَ جَزَاءُ الْكَافِرِينَ ثُمَّ يَتُوبُ اللَّهُ مِن بَعْدِ ذَلِكَ عَلَى مَن يَشَاءُ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ இதற்கு முன்னர் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்துள்ளான் இப்போது ஹுனைன் போர் நடைபெற்ற நாளிலும் அவன் உதவி செய்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அன்று உங்களின் படைப்பெருக்கம் உங்களை இருமாப்பில் ஆழ்த்தி இருந்தது ஆயினும் அது உங்களுக்கு எத்தகைய பலனும் அளிக்கவில்லை மேலும் பூமி இவ்வளவு விரிவாயிருந்தும் உங்களுக்கு குறுகி போய்விட்டது பின்னர் நீங்கள் புறங்காட்டி ஓடிவிட்டீர்கள் பிறகு அல்லாஹு தன் தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டோர் மீதும் தனது சாந்தியை இறக்கி அருளினான் மேலும் உங்களின் பார்வையில் தென்படாதிருந்த படைகளை இறக்கி இறை மறுப்பாளர்களை தண்டித்தான் இதுதான் சத்தியத்தை மறுத்தோருக்குரிய கூலி பின்னர் இவ்வாறு தண்டனை வழங்கிய பிறகு அல்லாஹு தான் நாடுகின்றவர்களுக்கு பாவமீட்சி பெறும் பேச்சினை வழங்குகின்றான் என்பதையும் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் அல்லாஹு மிகவும் மன்னிப்பவனும் கருணையுடையவனும் ஆவான் يا أيها الذين آمنوا إنما المشركون نجس فلا يقربوا المسجد الحرام بعد عامهم هذا وإن خفت خِفْتُمْ عَيْلَةً فَسَوْفَ يُغْنِيكُمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ إِنْ شَاءَ إِنَّ اللَّهَ عَلِيمٌ حَكِيمٌ இறை நம்பிக்கை கொண்டவர்களே இணை வைப்பாளர்கள் அசுத்தமானவர்கள்தாம் எனவே அவர்கள் இந்த ஆண்டுக்கு பின் சங்கைமிகு காபா பள்ளிவாசலின் அருகில் கூட நெருங்கக்கூடாது நீங்கள் வறுமைக்கு அஞ்சுவீர்களாயின் அல்லாஹு நாடினால் தன் கருணையினால் விரைவில் உங்களுக்கு செல்வத்தை வழங்குவான் சின்னமாக அல்லாஹு யாவற்றையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் قاتلوا الذين وَلَا يَدِينُونَ دِينَ الْحَقِّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ حَتَّى يُعْطُوا الْجِزْيَةَ عَن يَدٍ وَهُمْ صَاغِرُونَ வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் தடுத்தவற்றை தடுக்கப்பட்டவை என்று கருதாமலும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள் அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாகி தமது கையால் திவ்யா வரியை செலுத்தும் வரை وقالت اليهود عزير ابن الله وقالت النصارى المسيح ابن الله ذَلِكَ قَوْلُهُم بِأَفْوَاهِهِمْ يُضَاهِئُونَ قَوْلَ الَّذِينَ كَفَرُوا مِن قَبْلُ قَاتَلَهُمُ اللَّهُ أَنَّى يُؤْفَكُونَ اتخذوا أحبارهم ورهبانهم أربابا من دون الله والمسيح ابن مريم وما أمروا وما أمروا لا إله إلا هو سبحانه عما يشركون உசைர் அல்லாஹுவின் புதல்வர் என்று யூதர்கள் கூறுகின்றார்கள் மசீஹ் அல்லாஹுவின் புதல்வர் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய நாவினால் கூறும் உண்மைக்கு புறம்பான கூற்றுகளாகும் இவை இவர்களுக்கு முன்னர் இறை நிராகரிப்பை மேற்கொண்டிருந்தவர்கள் கூறியதைப் போல் இவர்களும் கூறுகின்றனர் அல்லாஹ் இவர்களை நாசப்படுத்துவானாக அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றார்கள் அவர்கள் அல்லாஹுவை விடுத்து மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் தங்களின் ரப்பாக கடவுளராக்கிக் கொண்டார்கள் மேலும் இதே போன்று மரியத்தின் குமாரர் மசீகையும் இறைவனாக்கிக் கொண்டனர் உண்மை யாதனில் ஒரே இறைவனை தவிர வேறெவரையும் வணங்க அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதில்லை வணக்கத்திற்குரிய இறைவன் அவனையன்று யாரும் இல்லை அவர்கள் செய்யும் இணை வைப்பு செயல்களிலிருந்து அவன் தூய்மையானவன் يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا نوره ஒளியை தம் வாயால் ஊதி அணைத்துவிட அவர்கள் விரும்புகிறார்கள் ஆயினும் அல்லாஹ் தன் ஒளியை நிறைவு செய்யாமல் விடமாட்டான் இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே அல்லாஹுதான் தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே يا الذين آمنوا إن كثيرا من الأحبار والرهبان ليأكلون أموال الناس بالباطل ويصدون عن سبيل الله وَالَّذِينَ يَكْنِزُونَ الذَّهَبَ وَالْفِضَّةَ وَلَا يُنْفِقُونَهَا فِي سَبِيلِ اللَّهِ فَبَشِّرْهُم بِعَذَابٍ أَلِيمٍ يَوْمَ يُحْمَى عَلَيْهَا فِي نَارِ جَهَنَّمَ فَتُكْوَى بِهَا جِبَاهُهُمْ وَجُنُوبُهُمْ وَظُهُورُهُمْ هَذَا مَا كَنَزْتُمْ لِأَنفُسِكُمْ ۖ هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون இறை நம்பிக்கையாளர்களே வேதம் வழங்கப்பட்டவர்களை சார்ந்த பெரும்பாலான அறிஞர்களும் துறவிகளும் மக்களின் பொருள்களை தவறான முறையில் விழுங்குகிறார்கள் மேலும் அவர்களை அல்லாவின் வழியில் செல்ல விடாமல் தடுக்கிறார்கள் எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹுவின் வழியில் செலவு செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது எனும் நற்செய்தியினை நீர் அறிவிப்பீராக ஒரு நாள் வரும் அந்நாளில் இதே தங்கமும் வெள்ளியும் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு பிறகு அவற்றால் அவர்களின் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும் இவைதாம் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்திருந்த கருவூலங்கள் எனவே நீங்கள் சேகரித்து வைத்திருந்த செல்வத்தை சுவையுங்கள் إِنَّ عِدَّةَ الشُّهُورِ عِندَ اللَّهِ اثْنَا عَشَرَ شَهْرًا فِي كِتَابِ اللَّهِ يَوْمَ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ مِنْهَا أَرْبَعَةٌ حُرُمٌ ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ وَقَاتِلُوا الْمُشْرِكِينَ كَافَّةً كَمَا يُقَاتِلُونَكُمْ كَافَّةً وَاعْلَمُوا வானங்களையும் பூமியையும் அவன் படைத்த நாள் முதல் அல்லாவின் பதிவேட்டில் இவ்வாறே உள்ளது அவற்றில் நான்கு மாதங்கள் தங்கைக்குரியன இதுதான் சரியான நெறிமுறையாகும் எனவே இம்மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் எவ்வாறு இணை வைப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களோடு போரிடுகிறார்களோ அவ்வாறே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுடன் போர் புரியுங்கள் மேலும் இரையச்சம் உள்ளவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் புனித மாதங்களை தங்கள் வசதிக்கேற்ப மாற்றிக்கொள்ளும் நசி என்பது நிராகரிப்பை அதிகப்படுத்தும் செயலாகும் நிராகரிப்பை மேற்கொண்ட மக்கள் இதனால் மேலும் வழிகெடுக்கப்படுகின்றார்கள் ஏதேனும் ஓர் ஆண்டில் போர் விலக்கப்பட்ட ஒரு மாதத்தை போருக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டதாக்கிக் கொள்கின்றார்கள் ஆனால் மறு ஆண்டில் அதே மாதத்தில் போர் புரிவது கூடாது என்று தடுத்து விடுகிறார்கள் ஏனெனில் அல்லாஹினால் போர் புரிய தடை செய்யப்பட்டுள்ள மாதங்களின் எண்ணிக்கையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வாறாக அல்லாஹினால் தடுக்கப்பட்ட மாதத்தை இவர்கள் அனுமதிக்கப்பட்டதாய் ஆக்கிக் கொள்கின்றனர் அவர்களுடைய தீய செயல்கள் அவர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளன சத்தியத்தை மறுக்கும் மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا مَا لَكُمْ إِذَا قِيلَ لَكُمْ انفِرُوا فِي سَبِيلِ اللَّهِ ثَاقَلْتُمْ إِلَى الْأَرْضِ أَرَضِيتُمْ بِالْحَيَاةِ الدُّنْيَا الدنيا من الآخرة فما متاع الحياة الدنيا في الآخرة إلا قليل إلا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 உயிர்களையும் அர்ப்பணித்து போர் புரிவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஒருபோதும் உம்மிடம் கோரமாட்டார்கள் அல்லாஹ் இரையச்சம் உள்ளவர்களை நன்கறிபவனாக இருக்கின்றான் எவர்கள் அல்லாஹுவின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்வதில்லையோ மேலும் தங்களுடைய உள்ளங்களில் சந்தேகம் கொண்டிருக்கின்றார்களோ மேலும் அந்த சந்தேகத்திலேயே தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தாம் இத்தகைய கோரிக்கைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றனர் وَلَوْ أَرَادُوا الْخُرُوجَ لَأَعَدُّوا لَهُ عُدَّةً وَلَكِنْ كَرِهَ اللَّهُ بِعَاثَهُمْ فَثَبَّطَهُمْ وَقِيلَ اقْعُدُوا مَعَ الْقَاعِدِينَ لَوْ خَرَجُوا فِيكُمْ مَا زَادُوكُمْ إِلَّا خَبَالًا وَلَأَوْضَعُوا خِلَالَكُمْ يَبْغُونَكُمُ الْفِتْنَةَ وَفِيكُمْ سَمَّاعُونَ لَهُمْ ۗ والله عليم بالظالمين لقد ابتغوا الفتنة من قبل وقلبوا لك الأمور حتى جاء الحق وظهر أمر الله وهم كارهون மேலும் உண்மையிலேயே ஜிஹாதுக்காக புறப்பட அவர்கள் நாடியிருந்தால் அதற்கு வேண்டிய சில ஆயத்தங்களை அவர்கள் செய்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் கிளம்புவதை அல்லாஹு விரும்பவே இல்லை எனவே அவன் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டான் ஆகவே தங்கியிருப்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் தங்கிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது அவர்கள் உங்களோடு வந்திருந்தால் வீண் குழப்பங்களை தவிர வேறு எதனையும் அவர்கள் உங்களிடையே அதிகப்படுத்தி இருக்க மாட்டார்கள் உங்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக உங்களுக்கிடையே விஷமம் செய்து கொண்டு திரிந்திருப்பார்கள் ஆனால் உங்களுடைய நிலை என்னவெனில் இன்னும் கூட அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பவர் உங்களில் பலர் இருக்கின்றனர் அல்லாஹ் அக்கிரமக்காரர்களை நன்கறிபவனாயிருக்கின்றான் இதற்கு முன்னரும் அவர்கள் குழப்பம் செய்ய முயன்றிருக்கிறார்கள் மேலும் உம்மை தோல்வியுறச் செய்ய எல்லா விதமான சில்லு முள்ளுகளையும் கையாண்டிருக்கிறார்கள் இறுதியில் அவர்கள் விரும்பாத நிலையிலும் சத்தியம் வந்தது அல்லாஹுவின் மார்க்கம் மேலோங்கவே செய்தது وَمِنْهُمْ مَنْ يَقُولُ ذَلِّي وَلَا تَفْتِنِّي أَلَا فِي الْفِتْنَةِ سَقَطُوا وَإِنَّ جَهَنَّمَ لَمُحِيطَةٌ بِالْكَافِرِينَ மேலும் போருக்கு செல்லாதிருக்க எனக்கு அனுமதி தாரும் என்னை சோதனைக்குள்ளாக்காதீர் என்று கூறுவோரும் அவர்களில் இருக்கின்றனர் இதோ கேளுங்கள் சோதனையிலேயே அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள் மேலும் நரகம் இத்தகைய இறை நிராகரிப்பாளர்களை சின்னமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது إِن تُصِبْكَ حَسَنَةٌ تَسُؤْهُمْ وَإِن تُصِبْكَ مُصِيبَةٌ يَقُولُوا قَدْ أَخَذْنَا أَمْرَنَا مِن قَبْلُ وَيَتَوَلَّوْا وَهُمْ فَرِحُونَ قُل لَّن يُصِيبَنَا إِلَّا مَا كَتَبَ اللَّهُ لَنَا هُوَ مَوْلَانَا وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ உமக்கு ஏதேனும் நன்மை கிடைத்தால் அது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது மேலும் உமக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் நாங்கள் முன்னரே எங்கள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருந்து கொண்டோம் என்று கூறிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் திரும்பிச் செல்கின்றனர் நீர் அவர்களிடம் கூறுவீராக நன்மையோ தீமையோ அல்லாஹு எங்களுக்காக விதித்து வைத்திருப்பவற்றை தவிர எதுவும் எங்களை அடையாது அவன்தான் எங்களின் பாதுகாவலன் மேலும் நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹுவையே முழுமையாய் சார்ந்திருக்க வேண்டும் قُلْ هَلْ تَرَبَّصُونَ بِنَا إِلَّا إِحْدَى الْحُسْنَيَيْنِ وَنَحْنُ نَتَرَبَّصُ يتربص بكم أن يصيبكم الله بعذاب من عنده أو بأيدينا فتربصوا إنا معكم متربصون அவர்களிடம் கூறும் எங்கள் விஷயத்தில் இரு நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதனை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் ஆனால் நாங்கள் உங்கள் விஷயத்தில் எதிர்பார்ப்பது அல்லாஹுவே உங்களுக்கு தண்டனை கொடுக்கின்றானா அல்லது எங்கள் கைகளின் மூலம் கொடுக்க வைக்கின்றானா என்பதைத்தான் ஆக நீங்களும் எதிர்பார்த்திருங்கள் நாங்களும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம் قُلْ أَنفِقُوا طَوْعًا أَوْ كَرْهًا لَّن يُتَقَبَّلَ مِنكُمْ إِنَّكُمْ كُنتُمْ قَوْمًا فَاسِقِينَ وَمَا مَنَعَهُمْ أَن تُقْبَلَ مِنْهُمْ نَفَقَاتُهُمْ إِلَّا أَنَّهُمْ كَفَرُوا بِاللَّهِ وَبِرَسُولِهِ وَلَا يَأْتُونَ الصَّلَاةَ إِلَّا وَهُمْ كُسَالَى وَلَا يَأْتُونَ الصَّلَاةَ إِلَّا وَهُمْ كُسَالَى وَلَا يُنْفِقُونَ إِلَّا وَهُمْ كَارِهُونَ فَلَا تُعْجِبْكَ أَمْوَالُهُمْ وَلَا أَوْلَادُهُمْ إِنَّمَا يُرِيدُ اللَّهُ لِيُعَذِّبَهُم بِهَا فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَتَذْهَبَ وَتَزْهَقَ أَنفُسُهُمْ وَهُمْ كَافِرُونَ அவர்களிடம் நீர் கூறும் நீங்கள் உங்கள் பொருளை விருப்புடனோ வெறுப்புடனோ எவ்வாறேனும் செலவு செய்யுங்கள் ஆனால் அது உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனென்றால் சின்னமாக நீங்கள் பாவம் செய்யும் சமூகத்தினராய் இருக்கின்றீர்கள் அவர்கள் செலவு செய்த பொருள்கள் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம் அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தார்கள் மேலும் தொழுகைக்கு வரும்போது சோம்பல் பட்டவர்களாகவே வருகின்றார்கள் இறைவழியில் செலவழிக்கும் போதும் மனமில்லாமலேயே செலவழிக்கின்றார்கள் அவர்களிடம் உள்ள செல்வங்களும் அவர்களின் மக்களும் உம்மை வியப்பில் ஆழ்த்திட வேண்டாம் அல்லாஹுவோ இவற்றின் மூலம் உலக வாழ்க்கையில் அவர்களை வேதனையில் ஆழ்த்திட வேண்டும் என்றும் சத்தியத்தை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்களின் உயிர்கள் பிரிய வேண்டும் என்றும் தான் நாடுகிறான் وَيَحْلِفُونَ بِاللَّهِ إِنَّهُمْ لَمِنكُمْ وَمَا هُمْ مِنكُمْ وَلَكِنَّهُمْ قَوْمٌ يَفْرَقُونَ لَوْ يَجِدُونَ مَلْجَأً أَوْ مَغَارَاتٍ أَوْ مُدَّخَلًا لَّوَلَّوْا إِلَيْهِ وَهُمْ يَجْمَحُونَ மேலும் நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள்தாம் என்று அல்லாவின் மீது மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்து அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் ஒருபோதும் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்லர் உண்மையில் அவர்கள் உங்களைக் கண்டு அஞ்சுகின்ற மக்களாவர் ஏதேனும் ஒரு தஞ்சம் புகும் இடத்தையோ குகையையோ நுழைவிடத்தையோ அவர்கள் காண்பார்களானால் அங்கே விரைந்து ஓடி ஒளிந்து கொள்வார்கள் وَمِنْهُمْ مَنْ يَلْمِزُكَ فِي الصَّدَقَاتِ فَإِنْ أُعْطُوا مِنْهَا رَضُوا وَإِنْ لَمْ يُعْطَوْا وَسَطَوْا مِنْهَا إِذَا هُمْ يَسْخَطُونَ وَلَوْ أَنَّهُمْ رَضُوا مَا آتَاهُمُ اللَّهُ وَرَسُولُهُ وَقَالُوا حَسْبُنَا اللَّهُ وقالوا حسبنا الله سيؤتينا الله من فضله ورسوله إنا إلى الله راغبون மேலும் நபியே அவர்களில் சிலர் தான தர்மங்களை பங்கிடும் விஷயத்தில் உம்மை குறை கூறுகிறார்கள் அவற்றிலிருந்து அவர்களுக்கு சிறிது கொடுக்கப்பட்டால் மனநிறைவு கொள்கின்றார்கள் அவற்றிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லையானால் அவர்கள் கோபமடைகிறார்கள் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு அளித்தவற்றை கொண்டு அவர்கள் மனநிறைவு கொண்டு அல்லாஹு எங்களுக்கு போதுமானவன் அல்லாஹு தன்னுடைய அருட்கொடையிலிருந்து எங்களுக்கு இன்னும் அதிகம் வழங்குவான் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வழங்குவார்கள் அல்லாஹுவிடமே நாங்கள் ஆவல் கொண்டிருக்கின்றோம் என்று கூறியிருந்தார்களேயானால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும் الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم இந்த தான தர்மங்கள் எல்லாம் ஏழைகள் வறியவர்கள் இந்த தான தர்மங்களை வசூலிக்கவும் பங்கிடவும் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் மற்றும் உள்ளங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டியவர்கள் ஆகியோருக்கும் பிடரிகளை விடுவிப்பதற்கும் கடனாளிகளுக்கும் மற்றும் இறைவழியில் செலவு செய்வதற்கும் பயணிகளுக்கும் உரியனவாகும் இது அல்லாஹுவினால் விதிக்கப்பட்ட கடமையாகும் மேலும் அல்லாஹு யாவற்றையும் அறிந்தோனும் நுண்ணறிவாளனுமாயிருக்கின்றான் وَمِنْهُمُ الَّذِينَ يُؤْذُونَ النَّبِيَّ وَيَقُولُونَ هُوَ أُذُنٌ قُلْ أُذُنُ خَيْرٍ لَكُمْ يُؤْذَنُ يؤمن بالله ويؤمن للمؤمنين ورحمة للذين آمنوا منكم والذين يؤذون رسول الله لهم عذاب أليم மேலும் நபிக்கு மனவேதனை அளிக்கும் முறையில் பேசுகின்ற சிலரும் அவர்களில் இருக்கின்றனர் அவர்கள் கூறுகின்றார்கள் இவர் தம்முடைய காதில் விழுவதையெல்லாம் நம்புகிறார் நீர் கூறும் உங்களுக்கு நன்மை அளிப்பவற்றைத்தான் செவியேற்கிறார் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார் மேலும் நம்பிக்கையாளர்களை நம்புகின்றார் உங்களில் யார் நம்பிக்கையாளர்களாய் விளங்குகின்றார்களோ அவர்களுக்கு முற்றிலும் அருக்கொடையுமாயிருக்கிறார் ஆனால் எவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு நோவினை தருகின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது يحلفون بالله لكم ليرضوكم والله ورسوله أحق أن يرضوه إن كانوا مؤمنين أَلَمْ يَعْلَمُوا أَنَّهُ مَن يُحَادِدِ اللَّهَ وَرَسُولَهُ فَأَنَّ لَهُ نَارَ جَهَنَّمَ خَالِدًا فِيهَا ذلك الخزي العظيم அவர்கள் உங்களை திருப்தியுறச் செய்வதற்காக உங்களிடம் அல்லாவின் பெயர் கூறி சத்தியம் செய்கின்றார்கள் உண்மையில் அவர்கள் நம்பிக்கையாளர்களாயிருந்தால் அவர்கள் திருப்தியுறச் செய்வதற்கு அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே மிகவும் தகுதியானவர்கள் எவன் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பகைக்கின்றானோ அவனுக்கு சின்னமாக நரக நெருப்பு இருக்கிறது அதில் அவன் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பான் இது மாபெரும் இழிவாகும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா يحذر المنافقون أن تنزل عليهم سورة تنبئهم بما في قلوبهم قُلِ اسْتَهْزِئُوا إِنَّ اللَّهَ مُخْرِجٌ مَا تَحْذَرُونَ وَلَئِن سَأَلْتَهُمْ لَيَقُولُنَّ إِنَّمَا كُنَّا نَخُوضُ وَنَلْعَبُ قُلْ أَبِاللَّهِ وَآيَاتِهِ وَرَسُولِهِ كُنْتُمْ تَسْتَهْزِئُونَ لَا تَعْتَذِرُوا قَدْ كَفَرْتُمْ بَعْدَ إِيمَانِكُمْ إِن نَّعْفُ عَن طَائِفَةٍ مِّنكُمْ نُعَذِّبْ طَائِفَةً بِأَنَّهُمْ كَانُوا مُجْرِمِينَ இறை நம்பிக்கையாளர்கள் மீது ஏதேனும் ஓர் அத்தியாயம் இறக்கியருளப்பட்டு அது தம்முடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அவர்களுக்கு வெளிப்படுத்தி விடுமோ என்று இந்நயவஞ்சகர்கள் அஞ்சுகிறார்கள் நபியே அவர்களிடம் நீர் கூறும் நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டே இருங்கள் எவை வெளிப்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அவற்றை அல்லாஹு வெளிப்படுத்தியே தீருவான் நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் நீர் கேட்பீராயின் உடனே அவர்கள் கூறுவர் நாங்கள் நகைச்சுவையாகவும் விளையாட்டாகவும் தான் பேசிக் கொண்டிருந்தோம் அவர்களிடம் நீர் கூறும் அல்லாஹுவையும் அவனுடைய வசனங்களையும் அவனுடைய தூதரையும் தான் நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்க வேண்டுமா உங்கள் தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டாம் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பின் சின்னமாக நிராகரித்து விட்டீர்கள் உங்களில் ஒரு கூட்டத்தாரை நாம் மன்னித்து விட்டாலும் மற்றொரு கூட்டத்தாருக்கு நாம் தண்டனை வழங்கியே தீருவோம் ஏனென்றால் அவர்கள் குற்றவாளிகளாகிவிட்டனர் الْمُنَافِقُونَ وَالْمُنَافِقَاتُ بَعْضُهُم مِّن بَعْضٍ يَأْمُرُونَ بِالْمُنكَرِ وَيَنْهَوْنَ عَنِ الْمَعْرُوفِ وَيَقْبِضُونَ أَيْدِيَهُمْ ۗ نَسُوا اللَّهَ فَنَسِيَهُمْ إِنَّ الْمُنَافِقِينَ هُمُ الْفَاسِقُونَ وَعَدَ اللَّهُ الْمُنَافِقِينَ وَالْمُنَافِقَاتِ والكفر الْكُفَّارَ نَارَ جَهَنَّمَ خَالِدِينَ فِيهَا هِيَ حَسْبُهُمْ وَلَعَنَهُمُ اللَّهُ وَلَهُمْ عَذَابٌ مُقِيمٌ நயவஞ்சக ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரே விதமானவர்கள் தான் அவர்கள் தீமை புரியுமாறு ஏவுகிறார்கள் நன்மையை விட்டு தடுக்கிறார்கள் மேலும் தங்களுடைய கரங்களை நன்மையானவற்றை விட்டு முடக்கிக் கொள்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹுவை மறந்ததனால் அல்லாஹுவும் அவர்களை மறந்தான் சின்னமாக இந்நயவஞ்சகர்கள் தீயவர்கள்தான் இந்நயவஞ்சக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் நிராகரிப்பாளர்களுக்கும் நரக நெருப்பு உண்டென்று அல்லாஹு எச்சரிக்கை செய்திருக்கின்றான் அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள் அதுவே அவர்களுக்கு பொருத்தமான இடமாகும் மேலும் அவர்கள் மீது அல்லாவின் சாபம் ஏற்படும் அவர்களுக்கு நிலையான வேதனையும் இருக்கிறது كالذين من قبلكم كانوا أشد منكم قوة وأكثر أَكْثَرَ أَمْوَالًا وَأَوْلَادًا فَاسْتَمْتَعُوا بِخَلَاقِهِمْ فَاسْتَمْتَعُوا بِخَلَاقِهِمْ فَاسْتَمْتَعْتُمْ بِخَلَاقِكُمْ كَمَا اسْتَمْتَعَ الَّذِينَ مِنْ قَبْلِكُمْ بِخَلَاقِهِمْ وَخُضْتُمْ كَالَّذِي خَاضُوا أُولَئِكَ حَبِطَتْ أَعْمَالُهُمْ فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ وَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ أَلَمْ يَأْتِهِمْ نَبَأُ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ قَوْمِ نُوحٍ وَعَادٍ وَثَمُودَ وَقَوْمِ إِبْرَاهِيمَ وَأَصْحَابِ أَصْحَابِ مَدْيَنَ وَالْمُؤْتَفِكَاتِ أَتَتْهُمْ رُسُلُهُم بِالْبَيِّنَاتِ فَمَا كَانَ اللَّهُ لِيَظْلِمَهُمْ وَلَكِن كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ உங்களுக்கு முன்னிருந்தவர்களைப் போன்றே நீங்களும் நடந்து கொள்கின்றீர்கள் அவர்கள் உங்களை விடவும் அதிக ஆற்றல் பெற்றவர்களாயும் அதிக பொருள்களும் வழித்தோன்றல்களும் உடையவர்களாயும் இருந்தனர் உலகில் தமக்குரிய பங்கினை அவர்கள் அனுபவித்தார்கள் உங்களுக்கு முன் சென்றவர்கள் தமக்குரிய பங்கினை அனுபவித்தது போன்று நீங்கள் உங்களுக்குரிய பங்கினை அனுபவித்து விட்டீர்கள் மேலும் வீண் வாதங்களில் ஈடுபட்டிருந்த அவர்களை போன்று நீங்களும் ஈடுபட்டீர்கள் இறுதியில் அவர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டதென்றால் அவர்கள் செய்த எல்லா செயல்களும் இம்மையிலும் மறுமையிலும் வீணாகிவிட்டன மேலும் அத்தகையவர்களே இழப்புக்குரியவர்களாவர் தமக்கு முன் சென்றவர்களான நூகுடைய சமூகத்தினர் ஆது மற்றும் சமூது கூட்டத்தினர் இப்ராஹீமின் சமூகத்தினர் மதியன்வாசிகள் மற்றும் தலைகீழாக புரட்டப்பட்ட ஊர்கள் ஆகியோரின் வரலாறு இவர்களுக்கு கிடைக்கவில்லையா அவர்களுடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளை அவர்களிடம் கொண்டு வந்தார்கள் எனவே அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை ஆனால் அவர்கள் தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டிருந்தார்கள் والمؤمنون والمؤمنات بَعْضُهُمْ أَوْلِيَاءُ بَعْضٍ يَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَيُؤْتُونَ يُؤْتُونَ الزَّكَاةَ وَيُطِيعُونَ اللَّهَ وَرَسُولَهُ أُولَئِكَ سَيَرْحَمُهُمُ اللَّهُ إِنَّ اللَّهَ عَزِيزٌ حَكِيمٌ وَعَدَ اللَّهُ الْمُؤْمِنِينَ وَالْمُؤْمِنَاتِ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا وَمَسَاكِنَ طَيِّبَةً فِي جَنَّاتِ عَدْنٍ وَرِضْوَانٌ مِّنَ اللَّهِ أَكْبَرُ ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாய் இருக்கின்றார்கள் அவர்கள் நன்மை புரியுமாறு ஏவுகிறார்கள் தீமையிலிருந்து தடுக்கிறார்கள் மேலும் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள் ஜக்காத்தும் கொடுக்கிறார்கள் மேலும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறார்கள் அத்தகையோர் மீதுதான் அல்லாஹுவின் கருணை பொழிந்து கொண்டிருக்கும் சின்னமாக அல்லாஹு யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களை வழங்குவதாக இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹு வாக்களித்துள்ளான் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் மேலும் அந்த நிலையான சுவனங்களில் தூய்மையான இல்லங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன எல்லாவற்றிற்கும் மேலான அல்லாவின் உவப்பும் அவர்களுக்கு கிட்டும் இதுவே மாபெரும் வெற்றியாகும் يا أيها النبي جاهد الكفار والمنافقين واغلظ عليهم وَمَأْوَاهُمْ جَهَنَّمُ وَبِئْسَ الْمَصِيرُ يَحْلِفُونَ بِاللَّهِ مَا قَالُوا وَلَقَدْ قَالُوا كَلِمَةَ الْكُفْرِ وَكَفَرُوا بَعْدَ بَعْدَ إِسْلَامِهِمْ وَهَمُّوا بِمَا لَمْ يَنَالُوا وَمَا نَقَمُوا إِلَّا أَنْ أَغْنَاهُمُ اللَّهُ وَرَسُولُهُ مِنْ فَضْلِهِ فَإِن يَتُوبُوا يَكُ خَيْرًا لَّهُمْ وَإِن يَتَوَلَّوْا يُعَذِّبْهُمُ اللَّهُ عَذَابًا أَلِيمًا فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ وَمَا لَهُمْ فِي الْأَرْضِ مِنْ وَلِيٍّ وَلَا نَصِيرٍ நபியே இறை நிராகரிப்பாளர்கள் நயவஞ்சகர்கள் ஆகியோருடன் முழு வலிமையோடு போராடுவீராக மேலும் அவர்களிடம் கடினமாக நடந்து கொள்வீராக இறுதியில் அவர்களின் தங்குமிடம் நரகமாகும் அது மிக கெட்ட இருப்பிடமாகும் இறை நிராகரிப்பு சொல்லினை சின்னமாக கூறியிருந்தும் நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று அல்லாவின் மீது அவர்கள் மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின் நிராகரிப்பை மேற்கொண்டு விட்டார்கள் மேலும் தம்மால் செய்ய முடியாத செயலை செய்ய நினைத்தார்கள் தன்னுடைய அருளால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு செல்வம் வழங்கியதற்காகவா அவர்கள் இவ்வளவு வெறுப்பு கொள்கிறார்கள் அவர்கள் தம்முடைய இந்நடத்தையிலிருந்து விலகிக் கொண்டால் அது அவர்களுக்கு சிறந்ததாகும் விலகிக் கொள்ளாவிட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான் இப்பூமியில் அவர்களை ஆதரிப்பாரும் அவர்களுக்கு உதவி புரிவாரும் யாரும் இரார் وَمِنْهُمْ مَنْ عَاهَدَ اللَّهَ لَئِنْ آتَانَا مِنْ فَضْلِهِ لَنَصَّدَّقَنَّ وَلَنَكُونَنَّ مِنَ الصَّالِحِينَ فَلَمَّا آتَاهُمْ فَضْلِهِ بَخِلُوا بِهِ وَتَوَلَّوْا وَهُمْ مُعْرِضُونَ فَأَعْلَمُوا عَقَبَهُمْ نِفَاقًا فِي قُلُوبِهِمْ إِلَى يَوْمِ يَلْقَوْنَهُ بِمَا أَخْلَفُوا اللَّهَ مَا وَعَدُوهُ وَبِمَا كَانُوا يَكْذِبُونَ أَلَمْ يَعْلَمُوا أَنَّ اللَّهَ يَعْلَمُ سِرَّهُمْ وَنَجْوَاهُمْ وَأَنَّ اللَّهَ عَلَّامُ الْغُيُوبِ அவர்களில் இப்படி சிலர் இருக்கின்றனர் அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து எங்களுக்கு வழங்கினால் நிச்சயம் நாங்கள் தான தர்மங்கள் செய்வோம் மேலும் நல்லவர்களாவோம் என்று அல்லாஹுவிடம் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் அல்லாஹு தன்னுடைய அருப்படையிலிருந்து அவர்களுக்கு வழங்கிய போது அதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்கள் மேலும் சிறிதும் பொருட்படுத்தாதவர்களாய் தமது வாக்குறுதியிலிருந்து நழுவி சென்றார்கள் எனவே அல்லாஹுவிடம் அளித்த வாக்குறுதிக்கு அவர்கள் மாறு செய்த காரணத்தாலும் பொய்யுரைத்துக் கொண்டிருந்ததாலும் அல்லாஹ் அவர்களின் உள்ளத்தில் வஞ்சக எண்ணத்தை ஏற்படுத்தினான் அவனை அவர்கள் சந்திக்கும் நாள் வரை அது அவர்களிடம் இருக்கும் அவர்களுடைய அந்தரங்கத்தையும் அதைவிட ரகசியமானவற்றையும் சின்னமாக அல்லாஹு அறிகின்றான் என்பதையும் மறைவான உண்மைகள் அனைத்தையும் அவன் முழுமையாக அறியக்கூடியவனாவான் என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லையா இக்கஞ்சர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிகிறான் الذين يلمزون المتطوعين من المؤمنين في الصدقات والذين لا يجدون إلا جهدهم فيسخرون منهم سخر الله منهم سخر الله منهم وَلَهُمْ عَذَابٌ أَلِيمٌ اسْتَغْفِرْ لَهُمْ أَوْ لَا تَسْتَغْفِرْ لَهُمْ إِن تَسْتَغْفِرْ لَهُمْ سَبْعِينَ مَرَّةً فَلَن يَغْفِرَ اللَّهُ لَهُمْ ۚ ذلك بأنهم كفروا بالله ورسوله والله لا يهدي يهدي القوم الفاسقين இறை நம்பிக்கையாளர்களில் மனமுவந்து வாரி வழங்குவோரின் தான தர்மங்களை பற்றியும் இவர்கள் குறை கூறுகின்றார்கள் இறை வழியில் செலவழிப்பதற்காக சிரமப்பட்டு சம்பாதித்ததை தவிர வேறெதுவும் இல்லாதவர்களை பற்றியும் இவர்கள் கேலி செய்கின்றார்கள் அல்லாஹு இவர்களை கேலி செய்கின்றான் மேலும் இவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனையும் இருக்கிறது நபியே நீர் இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் சரி கோராவிட்டாலும் சரி எழுபது தடவைகள் இவர்களுக்காக நீர் மன்னிப்பு கோரினாலும் அல்லாஹு இவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் ஏனென்றால் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் இவர்கள் நிராகரித்து விட்டார்கள் பாவம் புரியும் மக்களுக்கு அல்லாஹு நேர்வழிகாட்டுவதில்லை فرح المخلفون بمقعدهم خلاف رسول الله وكرهوا أن يجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله وقالوا وَقَالُوا لَا تَنفِرُوا فِي الْحَرِّ قُلْ نَارُ جَهَنَّمَ أَشَدُّ حَرًّا لَوْ كَانُوا يَفْقَهُونَ فَلْيَضْحَكُوا قَلِيلًا وَلْيَبْكُوا كَثِيرًا جَزَاءً بِمَا كَانُوا يَكْسِبُونَ فَإِن رَّجَعَكَ اللَّهُ إِلَى طَائِفَةٍ مِّنْهُمْ فاستأذنوك للخروج فقل لن تخرجوا معي أبدا ولن تقاتلوا معي عدواً إِنَّكُمْ رَضِيتُم بِالْقُعُودِ أَوَّلَ مَرَّةٍ فَاقْعُدُوا مَعَ الْخَالِفِينَ போருக்கு செல்லாமல் தங்கிவிட அனுமதி பெற்றவர்கள் அல்லாவின் தூதர் புறப்பட்டதற்கு பின்னால் தத்தம் வீடுகளில் இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹுவின் வழியில் அர்ப்பணித்து போராடுவதை வெறுத்தார்கள் மேலும் கடுமையான இந்த வெப்ப காலத்தில் போருக்கு புறப்படாதீர்கள் என்று மக்களிடம் கூறினார்கள் இவர்களிடம் நீர் கூறுவீராக நரக நெருப்பு இதைவிட அதிக வெப்பமுடையது அந்தோ இதனை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டாமா இனி அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும் அதிகமாக அழட்டும் ஏனெனில் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீவினையின் விளைவு இவ்வாறுதான் இருக்கிறது அதனால் அவர்கள் அதிகம் அழட்டும் அவர்களிடையே அல்லாஹு உம்மை திரும்ப கொண்டு வரும்போது ஜிஹாதுக்காக புறப்பட அவர்களில் ஒரு பிரிவினர் உம்மிடம் அனுமதி கோரினால் நீர் அவர்களிடம் தெளிவாக கூறிவிட வேண்டும் இனி ஒருபோதும் உங்களால் என்னுடன் வர இயலாது என்னோடு வந்து எந்த பகைவர்களையும் எதிர்த்து போரிட உங்களால் முடியாது ஏனெனில் முதல் தடவை போருக்கு வராமல் தங்கிவிடுவதை நீங்கள் விரும்பினீர்கள் ஆகையால் இனி வராமல் தங்கிவிட்டவர்களுடன் நீங்களும் தங்கிவிடுங்கள் ولا تصل على أحد منهم مات أبدا ولا تقم على قبره إِنَّهُمْ كَفَرُوا بِاللَّهِ وَرَسُولِهِ وَمَاتُوا وَهُمْ فَاسِقُونَ وَلَا تُعْجِبْكَ أَمْوَالُهُمْ وَأَوْلَادُهُمْ إِنَّمَا يُرِيدُ أَن يُعَذِّبَهُم بِهَا فِي الدُّنْيَا وَتَزْهَقَ أَنفُسُهُمْ وَهُمْ كَافِرُونَ இனி அவர்கள் எவரேனும் இறந்து விட்டால் ஒருபோதும் அவருக்காக ஜனாசா எனும் மரணத் தொழுகை தொழாதீர் மேலும் அவருக்கு பிரார்த்தனை செய்வதற்காக அவருடைய அடக்கத்தலத்தில் நிற்காதீர் ஏனென்றால் சின்னமாக அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்து விட்டார்கள் மேலும் தீயவர்களாகவே அவர்கள் இறந்து போனார்கள் அவர்களுடைய செல்வங்களும் அதிகமான பிள்ளைகளும் உம்மை வியப்பிலாழ்த்த வேண்டாம் இவற்றின் மூலம் அவர்களுக்கு இவ்வுலகிலே தண்டனை வழங்கிட வேண்டும் என்றும் நிராகரிப்பவர்களாகவே அவர்களின் உயிர்கள் பிரிய வேண்டும் என்றும் தான் அல்லாஹ் நாடுகின்றான் وَإِذَا أُنْزِلَتْ سورة أن آمنوا بالله وجاهدوا مع رسوله استأذنك أولو الطول منهم وقالوا ذرنا نكن مع القاعدين رَضُوا بِأَن يَكُونُوا مَعَ الْخَوَالِفِ وَطُبِعَ عَلَى قُلُوبِهِمْ فَهُمْ لَا يَفْقَهُونَ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் அவனுடைய தூதருடன் சேர்ந்து ஜிஹாது செய்யுங்கள் என்று அறிவுறுத்தும் ஏதேனும் ஓர் அத்தியாயம் இறக்கியருளப்பட்டால் அவர்களில் சக்தி பெற்றவர்கள் ஜிஹாதில் கலந்து கொள்ளாதிருக்க அனுமதி வழங்குமாறு உம்மிடம் கோருவார்கள் எங்களை விட்டுவிடும் தங்கியிருப்பவர்களுடன் நாங்களும் சேர்ந்து விடுகின்றோம் என்றும் கூறுவார்கள் அத்தகையவர்கள் வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் மற்றும் இயலாதோருடன் சேர்ந்துவிட விரும்பி விட்டார்கள் மேலும் அவர்களுடைய உள்ளங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது எனவே அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் لكن الرسول والذين آمنوا معه جاهدوا بأموالهم وأنفسهم وأولئك لهم الخيرات وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ أَعَدَّ اللَّهُ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا ذلك الفوز العظيم ஆனால் இறை தூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களும் தம் உயிர்களையும் உடைமைகளையும் அர்ப்பணித்து ஜிஹாது செய்தார்கள் இனி அத்தகையவர்களுக்கே எல்லா நன்மைகளும் இருக்கின்றன அவர்கள்தாம் வெற்றி பெற்றவர்களும் ஆவர் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களை அல்லாஹ் அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் இதுவே மாபெரும் வெற்றியாகும் وَجَاءَ الْمُعَذِّرُونَ مِنَ الْأَعْرَابِ لِيُؤْذَنَ لَهُمْ وَقَعَدَ الَّذِينَ كَذَبُوا اللَّهَ وَرَسُولَهُ سيصيب الذين كفروا منهم عذاب أليم மேலும் போருக்கு செல்லாமல் இருக்க தங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சாத்து போக்குகள் கூறக்கூடிய நாட்டுப்புற அரபிகள் பலர் வந்தனர் இதுபோல் ஈமான் நம்பிக்கை கொள்வதாக அல்லாஹுவிடமும் அவனுடைய தூதரிடமும் பொய்யான வாக்குறுதி அளித்தவர்களும் போருக்கு செல்லாமல் பின்தங்கிவிட்டார்கள் இந்த நாட்டுப்புற அரபிகளில் எவர்கள் நிராகரிக்கும் போக்கினை கடைபிடித்தார்களோ அவர்களை துன்புறுத்தும் தண்டனை அதிவிரைவில் சூழ்ந்து கொள்ளும் الضعفاء ولا على المرضى ولا على الذين لا يجدون ما ينفقون حرج إذا نصحوا لله ورسوله ما على المحسنين الْمُحْسِنِينَ مِن سَبِيلٍ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ وَلَا عَلَى الَّذِينَ إِذَا مَا أَتَوْكَ لِتَحْمِلَهُمْ قُلْتَ لَا أَجِدُ مَا أَحْمِلُكُمْ أحملكم عَلَيْهِ تَوَلَّوْا وَأَعْيُنُهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ حَزَنًا تَوَلَّوْا وَأَعْيُنُهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ الدمع حزنا ألا يجدوا ما ينفقون إنما السبيل على الذين يستأذنونك وهم أغنياء رضوا بأن يكونوا مع الخوالف وطبع الله على قلوبهم فهم لا يعلمون இயலாதவர்கள் நோயாளிகள் மற்றும் ஜிஹாதில் கலந்து கொள்ள வசதி வாய்ப்பு அற்றவர்கள் ஆகியோர் அவர்கள் அல்லாஹு மற்றும் அவனுடைய தூதருக்கு வாய்மையாளர்களாய் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை இத்தகைய நன்னடத்தையுடையோரை ஆட்சேபிக்க எந்த காரணமும் இல்லை மேலும் அல்லாஹு பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான் இதே போன்று பின்வருபவர்கள் மீதும் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை அவர்களாகவே உம்மிடம் வந்து தங்களுக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என கோரினர் உங்களுக்கு வாகனம் ஏற்பாடு செய்வதற்கு என்னிடம் வசதி எதுவும் இல்லையே என நீர் கூறிய போது வேறு வழியின்றி அவர்கள் திரும்பிச் சென்றனர் மேலும் ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக சொந்தமாக செலவு செய்யும் ஆற்றலை பெற்றிருக்கவில்லையே என்ற துயரத்தில் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ஆனால் எவர்கள் செல்வந்தர்களாயிருந்தும் ஜிஹாதில் கலந்து கொள்ளாதிருக்க உம்மிடம் அனுமதி கோருகின்றார்களோ அவர்கள் மீதே ஆட்சேபனை இருக்கின்றது வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் மற்றும் இயலாதோருடன் சேர்ந்திருக்கவே அவர்கள் விரும்பினார்கள் மேலும் அல்லாஹு அவர்களின் உள்ளங்கள் மீது முத்திரையிட்டு விட்டான் ஆகவே இவர்கள் தங்களின் இந்த நடத்தை அல்லாஹுவின் திருமுன் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இப்பொழுது அறிந்தார் இலர் يعتذرون إليكم إذا رجعتم إليهم قُل لَّا تَعْتَذِرُوا لَن نُّؤْمِنَ لَكُمْ قَدْ نَبَّأَنَا اللَّهُ مِنْ أَخْبَارِكُمْ وَسَيَرَى اللَّهُ عَمَلَكُمْ وَرَسُولُهُ ثُمَّ تُرَدُّونَ يُوحُونَ إِلَى عَالِمِ الْغَيْبِ وَالشَّهَادَةِ فَيُنَبِّئُكُم بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ سَيَحْلِفُونَ بِاللَّهِ لَكُمْ إِذَا انقَلَبْتُمْ إِلَيْهِمْ لِتُعْرِضُوا عَنْهُمْ فَأَعْرِضُوا عَنْهُمْ إنهم رجس ومأواهم جهنم جزاء بما كانوا يكسبون நீங்கள் அவர்களிடம் திரும்ப வருவீர்களானால் உங்களிடம் அவர்கள் விதவிதமான சாக்கு போக்குகள் கூறுவார்கள் ஆனால் நீர் கூறும் சாக்கு போக்கு கூறாதீர்கள் நீங்கள் கூறும் எதனையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் உங்களுடைய நிலைமைகளை அல்லாஹு எங்களுக்கு அறிவித்து விட்டான் இனி அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் உங்களுடைய செயல்முறையை நிச்சயம் பார்ப்பார்கள் பின்னர் மறைவானவை வெளிப்படையானவை ஆகிய அனைத்தையும் அறியக்கூடியவன் பக்கம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதனை அவன் உங்களுக்கு அறிவிப்பான் நீங்கள் அவர்களிடம் திரும்பி வரும்போது அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னிலையில் அல்லாவின் மீது சத்தியம் செய்வார்கள் எனவே நீங்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்து விடுங்கள் ஏனென்றால் அவர்கள் அசுத்தமானவர்கள் உண்மையில் அவர்கள் சேருமிடம் நரகமாகும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீவினைகளுக்கு இதுவே கூலியாகும் يَحْلِفُونَ لَكُمْ لِتَرْضَوْا عَنْهُمْ فَإِن تَرْضَوْا عَنْهُمْ فَإِنَّ اللَّهَ لَا يَرْضَى عَنِ الْقَوْمِ الْفَاسِقِينَ الْأَعْرَابُ أَشَدُّ كُفْرًا ونفاقا وأجدر أن لا يعلموا حدود ما أنزل الله على رسوله والله عليم حكيم நீங்கள் அவர்கள் மீது திருப்தி கொண்டு விட வேண்டும் என்பதற்காக உங்களிடம் அவர்கள் சத்தியம் செய்வார்கள் நீங்கள் அவர்கள் மீது திருப்தி கொண்டாலும் சின்னமாக அல்லாஹு பாவிகளான இத்தகைய மக்கள் மீது ஒருபோதும் திருப்தி கொள்ள மாட்டான் இந்த நாட்டுப்புற அரபிகள் இறை நிராகரிப்பிலும் நயவஞ்சகத்திலும் மிகவும் கடுமையானவர்களாவர் மேலும் அல்லாஹு தன்னுடைய தூதர் மீது இறக்கியருளிய தீனின் நெறியின் வரையறைகளை அவர்கள் அறியாதிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அவர்களிடம் அதிகம் இருக்கின்றன மேலும் அல்லாஹு யாவற்றையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் وَمِنَ الْأَعْرَابِ مَن يَتَّخِذُ مَا يُنفِقُ مَغْرَمًا وَيَتَرَبَّصُ بِكُمُ الدَّوَائِرَ عَلَيْهِمْ دَائِرَةُ السوء والله سميع عليم ومن الأعراب من يؤمن بالله واليوم الآخر ويتخذ ما ينفق قربات عند الله وصلوات الرسول أَلَا إِنَّهَا قُرْبَةٌ لَّهُمْ سَيُدْخِلُهُمُ اللَّهُ فِي رَحْمَتِهِ إِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ இந்த நாட்டுப்புற அரபிகளில் சிலர் இப்படியும் இருக்கின்றனர் இறைவழியில் சிறிதளவு செலவு செய்வதை தங்கள் மீது விதிக்கப்பட்ட அபராதமாய் கருதுகின்றார்கள் உங்களுக்கு கெட்ட காலம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் அதாவது நீர் ஏதேனும் துன்பத்தில் மாட்டிக்கொண்டால் அப்போது நீர் எந்த அமைப்பில் அவர்களை பிணைத்து வைத்திருக்கின்றீரோ அந்த அமைப்பின் கட்டுப்பாட்டிலிருந்து தம்மை முற்றிலும் விடுவித்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர் உண்மை யாதெனில் கெட்ட காலம் அவர்களையே சூழ்ந்துள்ளது மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் இந்த நாட்டுப்புற அரபிகளில் சிலர் இவ்வாறும் உள்ளனர் அல்லாஹின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்கின்றனர் மேலும் அவர்கள் எதனை செலவழித்தாலும் அதனை அல்லாஹுவிடம் நெருக்கத்தையும் தூதரிடமிருந்து அருள் பாலிக்கப்படுவதற்குரிய பிரார்த்தனைகளையும் அடைவதற்கான சாதனமாக எடுத்துக் கொள்கின்றார்கள் ஆம் சின்னமாக அது அல்லாஹுவிடம் அவர்கள் நெருங்குவதற்குரிய சாதனமாகும் தன்னுடைய கருணையில் அல்லாஹு அவர்களை நிச்சயம் நுழைவிப்பான் சின்னமாக அல்லாஹு பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான் وَالسَّابِقُونَ الْأَوَّلُونَ مِنَ الْمُهَاجِرِينَ وَالْأَنصَارِ وَالَّذِينَ اتَّبَعُوهُم بِإِحْسَانٍ رَّضِيَ اللَّهُ عَنْهُمْ وَرَضُوا عَنْهُ وَأَعَدَّ لَهُمْ جَنَّاتٍ رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم இஸ்லாத்தின் அழைப்புக்கு முதன் முதலில் பதிலளித்த முஹாஜிர்கள் அன்சாரிகளை குறித்தும் அவர்களை யார் நேர்மையோடு பின்பற்றினார்களோ அவர்களை குறித்தும் அல்லாஹு திருப்தி கொண்டான் அவர்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தார்கள் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன தோப்புகளை அல்லாஹு அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் இதுவே மகத்தான வெற்றியாகும் وَمِمَّنْ حَوْلَكُمْ مِنَ الْأَعْرَابِ مُنَافِقُونَ وَمِنْ أَهْلِ الْمَدِينَةِ مَرَدُوا عَلَى النِّفَاقِ لَا تَعْلَمُهُمْ نَحْنُ نَعْلَمُهُمْ سَنُعَذِّبُهُمْ مَرَّتَيْنِ ثُمَّ يُرَدُّونَ يردون إلى عذاب عظيم وآخرون اعترفوا بذنوبهم خلقوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن إِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ خُذْ مِنْ أَمْوَالِهِمْ صَدَقَةً تُطَهِّرُهُمْ وَتُزَكِّيهِمْ بِهَا وَصَلِّ عَلَيْهِمْ إِنَّ صَلَاتَكَ سَكَنٌ لَّهُمْ உங்களை சுற்றியுள்ள நாட்டுப்புற அரபிகளில் பலர் நயவஞ்சகர்களாக இருக்கின்றனர் இதே போன்று மதீனா வாசிகளிலும் உள்ளனர் அவர்களோ நயவஞ்சகத்தில் ஊறி திளைத்திருக்கிறார்கள் அவர்களை நீர் அறிய மாட்டீர் நாம் அறிவோம் வெகு விரைவில் அவர்களுக்கு இரு மடங்கு தண்டனை வழங்குவோம் பிறகு அவர்கள் மாபெரும் தண்டனைக்காக திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் மேலும் தம் குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கும் வேறு சிலரும் அவர்களில் உள்ளனர் அவர்கள் நற்செயலோடு தீய செயலையும் கலந்து விட்டிருக்கின்றார்கள் ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மீது கருணை புரியக்கூடும் ஏனென்றால் சின்னமாக அல்லாஹு பெரிதும் மன்னிப்பவனும் கருணை புரிபவனுமாவான் நபியே அவர்களுடைய பொருள்களிலிருந்து தானத்தை வசூல் செய்து கொண்டு அதன் மூலம் அவர்களை தூய்மையாக்குவீராக நல்வழியில் அவர்களை முன்னேறச் செய்வீராக மேலும் அவர்களுக்காக நல்லருள் வேண்டி பிரார்த்திப்பீராக ஏனென்றால் உம்முடைய பிரார்த்தனை சின்னமாக அவர்களுக்கு சாந்தி அளிக்கக்கூடியதாகும் மேலும் அல்லாஹு யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் அலம் أن الله هو يقبل التَّوْبَةَ عَن عِبَادِهِ وَيَأْخُذُ الصَّدَقَاتِ وَأَنَّ اللَّهَ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ وَقُلِ اعْمَلُوا فَسَيَرَى اللَّهُ عَمَلَكُمْ وَرَسُولُهُ وَالْمُؤْمِنُونَ وَسَتُرَدُّونَ إِلَى عَالِمِ الْغَيْبِ وَالشَّهَادَةِ فَيُنَبِّئُكُم بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ وَآخَرُونَ مُرْجَوْنَ لِأَمْرِ اللَّهِ إِمَّا يُعَذِّبُهُمْ وَإِمَّا يَتُوبُ عَلَيْهِمْ وَاللَّهُ عَلِيمٌ حَكِيمٌ சின்னமாக அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளின் பாவமன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றான் அவர்களின் தான தர்மங்களை அங்கீகரிக்கின்றான் என்பதையும் அல்லாஹு பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா மேலும் நபியே இம்மக்களிடம் கூறிவிடுவீராக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருங்கள் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கத்தான் செய்வார்கள் பிறகு மறைவான வெளிப்படையான அனைத்தையும் அறிந்தவனிடம் அதிவிரைவில் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவை குறித்து உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான் மேலும் இப்படியும் சிலர் இருக்கின்றார்கள் அவர்களின் விவகாரம் அல்லாவின் ஆணைக்காக தாமதப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது அவன் நாடினால் அவர்களை தண்டிப்பான் நாடினால் அவர்களை மன்னித்து விடுவான் அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவனும் நுண்ணறிவாளனுமாய் இருக்கின்றான் اتخذوا مسجدا ضرارا وكفرا وتفريقا بين المؤمنين وإرصادا لمن حارب الله ورسوله من قبل وليحلفن وَلَيَحْلِفُنَّ إِنْ أَرَدْنَا إِلَّا الْحُسْنَى وَاللَّهُ يَشْهَدُ إِنَّهُمْ لَكَاذِبُونَ لَا تَقُمْ فِيهِ أَبَدًا لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب الْمُطَّهِّرِينَ மேலும் அவர்களில் சிலர் ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கின்றார்கள் எதற்காகவெனில் சத்திய அழைப்பிற்கு ஊறு விளைவிக்க வேண்டும் அல்லாவுக்கு அடிபணிவதற்கு பதிலாக அவனை நிராகரிக்க வேண்டும் மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் மேலும் இதற்கு முன் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து கொண்டிருந்த ஒருவனுக்கு பதுங்குமிடமாக்க வேண்டும் என்பதற்காக மேலும் நாங்கள் நன்மையை தவிர வேறதனையும் நாடவில்லை என்று அவர்கள் சத்தியம் செய்து கூறுவார்கள் ஆனால் சின்னமாக அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி அளிக்கின்றான் அப்படிப்பட்ட இடத்தில் நீர் ஒருபோதும் தொழ வேண்டாம் தொடக்க நாளிலிருந்து இரையச்சத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கின்ற பள்ளிவாசல்தான் நீர் தொழுவதற்கு மிகவும் தகுதியானதாகும் தூய்மையுடன் வாழ விரும்பும் மனிதர்கள் அங்கு உள்ளனர் தூய்மையை மேற்கொள்பவர்களைத்தான் அல்லாஹுவும் நேசிக்கின்றான் أَفَمَنْ أَسَّسَ بُنْيَانَهُ عَلَى تَقْوَى مِنَ اللَّهِ وَرِضْوَانٍ خَيْرٌ أَمَّنْ مَّن أَسَّسَ بُنْيَانَهُ عَلَى شَفَا جُرُفٍ هَارٍ فَانْهَارَ بِهِ فِي نَارِ جَهَنَّمَ والله لا يهدي القوم الظالمين لا يزال بنيانهم الذي بنوا ريبة في قلوبهم إلا أن تقطع قلوبهم வல்லாஹு அலீமுன் ஹகீம் இனி நீர் என்ன கருதுகின்றீர் இரையச்சத்தையும் இறை உவப்பையும் அடிப்படையாக கொண்டு தம் கட்டடத்தை நிர்மாணித்தவர் சிறந்தவரா அல்லது வெள்ளத்தால் அரிக்கப்பட்ட உறுதியற்ற ஓடைக்கரையின் மீது தனது கட்டடத்தை நிர்மாணித்து பிறகு அக்கட்டடத்துடன் சேர்ந்து தானும் நரக நெருப்பில் நேராக வந்து விழுந்து விட்டானே அவன் சிறந்தவனா அக்கிரமம் இழைக்கும் இத்தகைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை அவர்கள் எழுப்பிய இந்த கட்டணம் அவர்களின் உள்ளங்களில் என்றைக்கும் அமைதியின்மையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அவர்களின் உள்ளங்கள் நொறுங்கினாலே ஒழிய அந்த அமைதியின்மை நீங்குவதற்கு எவ்வழியும் இல்லை அல்லாஹு அனைத்தையும் தெரிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் إِنَّ اللَّهَ اشْتَرَى مِنَ الْمُؤْمِنِينَ أَنفُسَهُمْ وَأَمْوَالَهُم بِأَنَّ لَهُمُ الْجَنَّةَ يُقَاتِلُونَ فِي سَبِيلِ اللَّهِ فَيَقْتُلُونَ وَيُقْتَلُونَ وَعْدًا عَلَيْهِ حَقًّا فِي التَّوْرَاةِ وَالْإِنْجِيلِ وَالْقُرْآنِ وَمَنْ أَوْفَى بِعَهْدِهِ مِنَ اللَّهِ فَاسْتَغْفِرُوا فَابْشِرُوا بِبَيْعِكُمُ الَّذِي بَايَعْتُمْ بِهِ وَذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ التائبون العابدون الحامدون السائحون الراكعون الساجدون الآمرون بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله وبشر المؤمنين உண்மையாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் உடைமைகளையும் சுவனத்திற்கு பகரமாய் விலைக்கு வாங்கிக் கொண்டான் அவர்கள் அல்லாஹுவின் வழியில் போர் புரிகின்றார்கள் கொல்கின்றார்கள் கொல்லப்படுகின்றார்கள் அவர்களுக்கு சுவனம் கிடைக்கும் எனும் இந்த வாக்குறுதி அல்லாஹின் பொறுப்பில் உள்ள ஒரு திடமான வாக்குறுதியாகும் இதுவோ சௌராத் இஞ்சில் குரான் ஆகியவற்றிலும் உள்ளது மேலும் அல்லாஹுவை விட தனது வாக்குறுதியை சிறப்பாக நிறைவேற்றுபவன் யார் எனவே நீங்கள் அல்லாஹுடன் செய்து கொண்ட உங்களுடைய இந்த வியாபாரம் குறித்து மகிழ்ச்சி கொண்டாடுங்கள் இதுவே மாபெரும் வெற்றியாகும் அல்லாஹுவிடம் மீண்டும் மீண்டும் திரும்புபவர்கள் அவனுக்கு அடிபணிந்து வாழ்பவர்கள் அவன் புகழ் பாடுபவர்கள் அவனுக்காக சுற்றி திரிபவர்கள் அவன் முன்னால் புனிந்தும் சிரம் பணிந்தும் வணங்குபவர்கள் நன்மை புரியுமாறு ஏவுபவர்கள் மேலும் தீமையிலிருந்து தடுப்பவர்கள் அல்லாஹுவின் வரம்புகளை காப்பவர்கள் இத்தகைய மாண்புடைய இறை நம்பிக்கையாளர்கள் தாம் அல்லாஹுவிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் ஆவர் மேலும் நபியே நீர் இந்நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பீராக ما كان للنبي والذين آمنوا أن فَاسْتَغْفِرُوا لِلْمُشْرِكِينَ وَلَوْ كَانُوا أُولِي قُرْبَى مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُمْ أَنَّهُمْ أَصْحَابُ الْجَحِيمِ وَمَا كَانَ استغفار إبراهيم لأبيه إلا عن موعدة وعداء إياه فلما تبين له أنه عدو لله تبرأ منه إِنَّ إِبْرَاهِيمَ لَأَوَّاهٌ حَلِيمٌ இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்பது நன்கு தெளிவாகிவிட்ட பின்னர் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்திப்பது நபிக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஏற்ற செயல் அல்ல அவர்கள் நெருங்கிய உறவினராய் இருப்பினும் சரியே இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியது அவருக்கு தாம் அளித்திருந்த வாக்குறுதியின் காரணமாகத்தான் ஆனால் தம்முடைய தந்தை அல்லாஹுக்கு பகைவனாக இருக்கின்றார் என்பது இப்ராஹிமுக்கு தெளிவாகிவிட்ட போது அவர் தம் தந்தையை விட்டு விலகிக் கொண்டார் சின்னமாக இப்ராஹிம் மிக இழகிய மனமும் இரையச்சமும் சகிப்புத்தன்மையும் உடையவராயிருந்தார் وَمَا كَانَ اللَّهُ لِيُضِلَّ قَوْمًا بَعْدَ إِذْ هَدَاهُمْ حَتَّى يُبَيِّنَ لَهُم مَّا يَتَّقُونَ إِنَّ اللَّهَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ إِنَّ اللَّهَ لَهُ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ يُحْيِي وَيُمِيتُ وَمَا لَكُم مِّن دُونِ اللَّهِ مِن وَلِيٍّ وَلَا نَصِيرٍ ஒரு சமூகத்தாருக்கு நேர்வழி அளித்த பின்னால் எவற்றிலிருந்தெல்லாம் அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்காத வரை அவர்களை வழிகேற்றுக்குள்ளாக்குவது அல்லாஹுவின் நியதி அல்ல சின்னமாக அல்லாஹு அனைத்தையும் நன்கறிந்தவனாயிருக்கின்றான் உண்மையாகவே வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்குரியதாகும் வாழ்வும் மரணமும் அவன் கைவசமே உள்ளன மேலும் அல்லாஹுவை தவிர உங்களை பாதுகாப்பவரும் உதவி புரிபவரும் யாரும் இல்லை تاب الله على النبي والمهاجرين والأنصار الذين اتبعوه في ساعة العسرة الذين اتبعوه اتَّبَعُوهُ فِي سَاعَةِ الْعُسْرَةِ مِنْ بَعْدِ مَا كَادَ يَزِيغُ قُلُوبُ فَرِيقٍ مِنْهُمْ ثُمَّ تَابَ عَلَيْهِمْ إِنَّهُ بِهِمْ رَءُوفٌ رَحِيمٌ وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا وَضَاقَتْ عَلَيْهِمْ أَنفُسُهُمْ وَظَنُّوا أَن لَّا مَلْجَأَ مِنَ اللَّهِ إِلَّا إِلَيْهِ ثُمَّ تَابَ عَلَيْهِمْ لِيَتُوبُوا إِنَّ اللَّهَ هُوَ நபியையும் துன்பம் சூழ்ந்த நேரத்தில் அவருக்கு உறுதுணையாயிருந்த முஹாஜிர்களையும் அன்சார்களையும் அல்லாஹு பொறுத்தருளினான் அவர்களில் ஒரு சிலரின் உள்ளங்கள் நெறி தவறுதலின்பால் சற்று சாய்ந்து விட்டிருந்த போதிலும் ஆனால் அவர்கள் நெறி தவறி செல்லாமல் நபிக்கு பக்கபலமாக இருந்தனர் அப்போது அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் சின்னமாக அவன் அவர்கள் விஷயத்தில் அதிக பரிவும் கருணையும் கொண்டவனாக இருக்கின்றான் மேலும் விவகாரம்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 يُضِيعُ أَجْرَ الْمُحْسِنِينَ இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள் மேலும் வாய்மையாளர்களுக்கு துணையாக இருங்கள் அல்லாஹுடைய தூதருடன் போருக்கு செல்லாமல் தங்கிவிடுவதும் அவரை பொருட்படுத்தாமல் தங்களை பற்றியே அதிக அக்கறை கொள்வதும் மதீனாவாசிகளுக்கும் அவர்களை சுற்றி வாழும் நாட்டுப்புற அரபிகளுக்கும் அழகல்ல ஏனெனில் அல்லாவின் பாதையில் பசி தாகம் மற்றும் உடற்களைப்பின் எந்த ஒரு துன்பத்தை அவர்கள் சகித்துக் கொண்டாலும் மேலும் சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்கு வெறுப்பாக இருக்கும் பாதையில் எந்த ஓர் அடியை அவர்கள் எடுத்து வைத்தாலும் மேலும் எந்த ஒரு பகைவனிடமும் சத்திய விரோத போக்கிற்காக எந்த பழியை அவர்கள் வாங்கினாலும் அவை ஒவ்வொன்றுக்கும் பகரமாக அவர்களின் பெயரில் ஒரு நன்மை எழுதப்படாமல் ஒருபோதும் விடப்பட மாட்டாது சின்னமாக அல்லாஹ்விடம் நன்னடத்தையுடையோரின் கூலி வீணாக்கப்படுவதில்லை وَلَا يُنْفِقُونَ نَفَقَةً صَغِيرَةً وَلَا كَبِيرَةً وَلَا يَقْطَعُونَ وَادِيًا إِلَّا كُتِبَ لَهُمْ لِيَجْزِيَهُمُ اللَّهُ أَحْسَنَ أَحْسَنَ مَا كَانُوا يَعْمَلُونَ وَمَا كَانَ الْمُؤْمِنُونَ لِيَنْفِرُوا كَافَّةً فَلَوْلَا نَفَرَ مِنْ كُلِّ فِرْقٍ فِرْقَةٍ مِنْهُمْ طَائِفَةٌ لِيَتَفَقَّهُوا فِي الدِّينِ وَلِيُنذِرُوا قَوْمَهُمْ إِذَا رَجَعُوا إِلَيْهِمْ لَعَلَّهُمْ يَحْذَرُونَ இதேபோல் அவர்கள் அல்லாஹ்வின் வழியில் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ செலவு செய்யும் எது ஒன்றும் மேலும் ஜிஹாதுக்காக ஏதேனும் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து செல்வதும் அவர்களுடைய பெயரில் பதிவு செய்யப்படாமல் ஒருபோதும் விடப்பட மாட்டாது எதற்காகவெனில் இவர்களுடைய சிறப்பான சாதனைகளுக்கான நற்கூலியை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பதற்காக மேலும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருமே புறப்பட வேண்டும் என்பது தேவையில்லை எனினும் அவர்கள் வாழும் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு சிலர் மட்டும் புறப்படலாமே எதற்காகவெனில் மார்க்க அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டு தம் சமுதாயத்தாரிடம் திரும்பி வந்து அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக இதன் வாயிலாக இஸ்லாத்திற்கு மாற்றமான போக்கை அவர்கள் தவிர்த்து கொள்ளக்கூடும் أَيُّهَا الَّذِينَ آمَنُوا قَاتِلُوا الَّذِينَ يَلُونَكُم مِّنَ الْكُفَّارِ وَلْيَجِدُوا فِيكُمْ غِلْظَةً وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ مَعَ الْمُتَّقِينَ وَإِذَا مَا أُنْزِلَتْ سُورَةٌ فَمِنْهُمْ مَنْ يَقُولُ أَيُّكُمْ زَادَتْهُ هَذِهِ إِيمَانًا فَأَمَّا الَّذِينَ آمَنُوا فَزَادَتْهُمْ إِيمَانًا وَهُمْ يَسْتَبْشِرُونَ இறை நம்பிக்கை கொண்டவர்களே இறை மறுப்பாளர்களில்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 மரணமடைந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் கவனிப்பதில்லையா இவ்வாறிருந்தும் அவர்கள் பாவமன்னிப்பு கோருவதும் இல்லை நல்லுரை பெறுவதும் இல்லை ஏதாவது ஓர் அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டால் அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் உங்களை யாரும் பார்க்கவில்லையே என்று கண்களாலேயே சாடை காட்டி அங்கிருந்து நழுவி சென்று விடுகின்றார்கள் அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களை புரட்டி விடுகின்றான் ஏனெனில் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளாத மக்களாயிருக்கின்றனர் لَقَدْ جَاءَكُمْ رَسُولٌ مِنْ أَنْفُسِكُمْ عَزِيزٌ عَلَيْهِ مَا عَنِتُّمْ حَرِيصٌ عَلَيْكُمْ بِالْمُؤْمِنِينَ رَءُوفٌ رَحِيمٌ فَإِن تَوَلَّوْا فَقُلْ حَسْبِيَ اللَّهُ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ பாருங்கள் உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார் நீங்கள் துன்பத்திற்குள்ளாவது அவருக்கு கடினமாக இருக்கிறது மேலும் உங்களுடைய வெற்றியில் பேராவல் கொண்டவராகவும் நம்பிக்கையாளர்கள் மீது அதிக பரிவும் கருணையும் உடையோராகவும் இருக்கின்றார் இனி அவர்கள் உம்மை புறக்கணித்தால் நபியே நீர் கூறிவிடும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அவனையே நான் முழுமையாக சார்ந்திருக்கின்றேன் மேலும் அவன் மகத்தான அரிசின் அதிபதியாயிருக்கின்றான்